अहमाकाशवत्सर्वम् बहिरन्तर्गतोच्युतः सदा सर्वसमशुद्धः निस्सङ्गो निर्मलोचलः अहमाकाशवत् सर्वं बहिरन्तर्गतोच्युतः सदा सर्वसमशुद्धः निस्सङ्गो निर्मलोचलः பகிரந்தா சர்வம் கதா அகம் அஸ்மி எல்லாம் அதில் அப்படியே போட்டுக்க வேண்டியதான் அகமும் புறமும் எங்கும் வியாபித்திருக்கிறேன் அகமும் புறமும் எங்கும் வியாபித்திருக்கிறேன் உடம்புக்குள்ளேயும் இருக்கேன் உடம்புக்கு வெளியும் இருக்கேன் எல்லாம் எச்சகிஞ்சு ஜெகத் சர்வம் திருஷ்யத்தை ஸ்ரூயத்தை பிவா அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய அகம் ஸ்திதா நாராயணஸ்திதா நாராயணன் இருக்காரப்பா நான் இல்லைன்னு விடப்படாது நாராயணோகம் அவங்கள அவங்க அவங்க கேட்டால் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அகமேவ நாராயணஹான்னா ஐயோ நான் தான் நாராயணன் சொன்னால் கோவம் வருமா வராதான் வரதான் செய்யும் ஆனால் என்ன அர்த்தம்னா நாராயணனும் வியாபியாக இருக்கார் ஆத்மாவும் வியாபி இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆத்மாவோட லக்ஷணமும் பிரம்மனுடைய லக்ஷணமும் ஒன்றா இருக்கிறதுனால ரெண்டும் ஒன்றுங்கிறோம் அவிநாசி து தத்வித்தி ஏன சர்வமிதம் தத்தம் மயா தத்தமிதம் சர்வம் இது மாதிரி ஸ்லோகங்கள்லாம் நிறைய இடத்துல இருக்குது அதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன சொல்கிறோம் அகம் சர்வகதா ஈஸ்வரா சர்வகதா ரெண்டு சர்வகதம் இருக்க முடியாது ஒரு சர்வகதந்தான் ஆக ஈஸ்வரன் ஜீவன்கிறது கல்பிதம்னு சொல்லுவோம் ஆக அந்த பகி கதா சர்வம் அந்த பகி சர்வம் கதா சர்வகதான்னு அர்த்தம் உள்ளும் புறமும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறேன் அச்சுதா அஸ்மி ஒரு நாளும் நான் என்னுடைய ஸ்திதியிலிருந்து நழுவாமல் இருக்கேன் வழுவாதவனாக இருக்கிறேன் சியுதகான்னா என்ன அர்த்தம் கீழ்நிலைக்கு போயிட்டேன் அச்சுதகான்னா என்ன அர்த்தம் ஒரு நாளும் கீழ்நிலைக்கு போகாதவன் நான் தான் இப்போ தேகமாக ஆகி இப்போ பிரம்மன் ஆயிட்டேனே அப்படின்னா நீ தேகமாகவும் ஆகலை பிரம்மனாகவும் ஆகலை நீ தான் இருந்த ஏதோ காரணத்தினால உன்னை தேகமாக நினச்சுன்னுட்ட அதை நீக்கணும் அதில் தான் தாத்பரியம் அச்சுதா சதா சர்வசமஹா எப்பொழுதும் எங்கும் சமமாக இருக்கிறேன் சுத்தகா சுத்தகா திரும்ப சொல்லணுமா தூய முதல்ல வந்து மாசற்றவனாக இருக்கிறேன்னார் இப்போ தூய்மையாக இருக்கிறேன்னார் தூய்மையாக இருக்கிறேன் நித்தியசுத்தகான்னு அர்த்தம் சுத்தகா நிசங்கா எதோடையும் ஒட்டாதவனாக இருக்கேன் நிர்மலகா என்ன பண்ணுறது சொல்ல வேண்டியது அதே தான் இதுக்கு முன்னால் ஸ்லோகத்தில் சொன்னதே நீங்கள் எடுத்துக்க வேண்டியது நிர்மலகா அச்சலகா அச்சலகான்னா அசையாதவன் எப்படி சுவாமி அப்படின்னா ஆகாஷவத்து அப்படி போட்டணும் ஆகாஷவத்து அகம் பகிரந்தர் சர்வம் கதா ஆகாஷவத்து அச்சுதா ஆகாஷவத்து சதா சர்வசமஹா ஆகாஷவத்து சுத்தா ஆகாஷவத்து நிசங்கா ஆகாஷவத்து நிர்மலா ஆகாஷவத்து அச்சலா எல்லாத்துக்கும் ஆகாஷவத்தே போகிறோம் ஆகாஷவத்துன்னா என்ன அர்த்தம் ஆகாசத்தை போல ஆகாசம்னா என்ன இந்த இடைவெளியை நம்ம பார்க்குறோமோ அது மாதிரி இந்த ஆகாசம் வந்து ஜடாகாசம் இந்த ஆகாசம் மாதிரின்னு சொன்னால் ஆகாஷ மாதிரின்னு தான் சொல்லியிருக்கு ஆகாசம்னு அர்த்தம் சொல்லலை இப்போ நாம் பார்க்குற ஆகாசம் இருக்கே இந்த ஆகாசம் ஜடாகாசம் அறியப்படும் ஆகாயம் ஜடாகாயம் அறிவே சிதாகாசம் சிதம்பரம் சிதம்பரம்னாலும் சிதாகாசம்னாலும் ஒன்று இது ரகசியமாக இல்லையா சிதம்பரமே ரகசியம் சிதம்பர ரகசியம் ஆ சிதம்பரமே ரகசியம் சிதம்பரங்கிறது தான் யாரும் ரகசியம்னா என்ன அர்த்தம் கவனிக்காமல் இருக்கோன்னு அர்த்தம் அதாவது ஆகாசத்தை அறிவதை அறியாமல் இருக்கிறோம் ஆகாசத்தை எது அறிகிறதோ அதன் மூலத்தை அறியாமல் இருக்கிறோம் அறிவு தான் அறிபவனாக காட்சியளிக்கிறது அந்த அறிபவனுக்கு அறியப்படும் பொருளாக இந்த அறியப்படும் ஆகாயம் தோன்றுகிறது அதே மாதிரி தான் இந்த வெளிச்சம் இருக்கே இந்த வெளிச்சத்துக்கு பேர் ஜடப்பிரகாசம் இது எது அறியிறதோ அது சித் பிரகாசம் ஆக சிதம்பரம் சிதம்பரம்னாலும் சிதாகாசம்னாலும் ஒன்று தான் ஆகாசம் அம்பரம் ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான் ஆக ஆகாஷவத்து ஆகாசத்தை போல அந்த அகங்கிறதையும் சேர்த்துங்க அகம் எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் இதெல்லாம் நிதித்தியாசனமாகவே இந்த ஸ்லோகத்தை எல்லாம் எடுத்துக்கலாம் ஆனால் அதை விவேகம் பண்ணி பண்ணி மனசில் பதிய வைக்கிறார் அதுதான் விஷயம்